உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியம் நசீகா செய்து கொள்கிறேன் கண்ணியமான சகோதரர்களே ஹசரத் முகமது சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் பயான்களை அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு தப்புவா செய்து கொள்ளுமாறு வசியம் செய்யாமல் முடித்ததே இல்லை ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய உரைகள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு தப்புவா செய்து கொள்ளுமாறு தான் ஆரம்பம் செய்யப்படுகிறது பொதுவாவில் அல் வசீகத்து தக்குவாவை கொண்டு வசீகத் செய்வது நிபந்தனை பொதுவாவில் தக்குவாவை கொண்டு வசீகத் செய்வது விடுபட்டால் பொதுவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது பொதுவாவில் கொள்கை கொண்டு வசியத் செய்யுமாறோ அல்லது சஜ்ஜை கொண்டு வசியத் செய்யுமாறோ நோம்பை கொண்டு வசியத் செய்யுமாறோ சரிய சொல்லவில்லை மாற்றமாக அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு தகவல் செய்து கொள்ளுமாறு வசியல் செய்வதை நிபந்தனையாக்கி வைத்திருக்கிறது தகவா இல்லை என்றால் அல்லாஹுடைய பயமற்றம் இல்லை என்றால் பெற்றோர்கள் இல்லாத நேரத்தில் குழந்தைகள் தவறு செய்வார்கள் தப்பா இல்லை என்றால் கணவன் இல்லாத நேரத்தில் மனைவியும் மனைவி இல்லாத நேரத்தில் கணவனும் தவறு செய்வார்கள் இந்த அதனாலதான் அனைத்து ரசூல்மார்களும் அனைத்து நபிமார்களும் அவர்களுடைய கூட்டத்திற்கு இதையே கற்றுக் கொடுத்தார்கள் அனைத்து நபிமார்களும் அனைத்து ரசூல்மார்களும் தன்னுடைய கூட்டத்திற்கு சொல்லிக் கொடுத்தது இதைதான் إذ قال لهم أخوهم نوح ألا تتقون إذ قال لهم أخوهم صالح ألا تتقون إذ قال لهم أخوهم هود ألا تتقون إذ قال لهم أخوهم لوط ألا تتقون إذ قال لهم شعيب ألا تتقون نوح عليه السلام அவர்கள் தன்னுடைய கூட்டத்திற்கு சொன்னார்கள் அலா தத்தகூன் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளக் கூடாதா தன்னுடைய சம கூட்டத்திற்கு சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளக் கூடாதா கோதரைத்தலாம் தன்னுடைய ஆட்கூட்டத்திற்கு சொன்னார்கள் அலா தத்தபோர் நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளக் கூடாதா ஒவ்வொரு ரசூல்மார்களும் நபிமார்களும் இதையை தான் என்னுடைய உண்மதிக்கும் இதையை கற்றுக்கொண்டார்கள் மகாதேவன் ஜவன் ரவி அம்மா சொன்னார்கள் நீ எங்கிருந்த போதிலும் அல்லாம் போய் பயந்து படைக்கப்படவில்லை என்றால் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்க மாட்டாது لو كانت الدنيا تدوم لأهله لكان رسول الله صلى الله عليه وسلم فيما مخلدا இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாராவது நிரந்தரமாக இருப்பார்கள் என்றால் ஹஜரத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படியாப்பட்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துஆ செய்வார்கள் اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى يا الله நேர்வழியை உன்னிடத்தில் கேட்கிறேன் உன்னை பயந்து அஞ்சி வாழக்கூடிய வாழ்க்கையையும் நான் கேட்கிறேன் சொல்கிறார்கள் தக்குவா என்றால் செய்வது அல்லாஹு தந்த கொஞ்சத்தையும் போதுமாக்கிக் கொள்வது பொருந்திக் கொள்வது என்றால் மா உள்ளத்தில் இருக்கும் எங்களுடைய உடல் உறுப்புகள் அதை செயற்படுத்தி காட்டும் இதுதான் மூன்று வகைப்படும் முதலாவது வகை தக்குவா தக்குவல் அவாம் பொதுமக்களுடைய தக்குவா அவர்கள் பாவம் செய்துவிட்டு அல்லாஹிடத்தில் கையேந்து கண்ணீர் படிப்பார்கள் நான் இப்படி செய்தது நான் இப்படி செய்திருக்க கூடாது இது முதல் வகை தக்குவா இரண்டாவது தக்குவா சாலிகை சாலிகான நல்லதான தப்புவா அவர்கள் அவர் நியமாதம் செய்துவிட்டு அம்மா போய் அஞ்சுவார்கள் பாவம் செய்துவிட்டு அல்ல அமல் நியமாதம் செய்துவிட்டு அம்மா செஞ்சுவார்கள் என்னிடத்தில் உன்னிடத்தில் கபோல் செய்யப்பட வேண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் காலையில் ஊன்றி அமர்ந்து கொண்டிருந்தார்கள் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள் சொன்னார்கள் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் விரும்பக்கூடிய முறை பிரகாரம் இரண்டே இரண்டே ரகாக்கள் சொன்னால் போதும் என்று நினைக்கிறேன் உமர் பாலம்பூர் ரஹமத்துல அழகி இப்படி சொன்னதை கேட்ட பஜர் ரஹமத்துல அழகி தாய்ந்திருந்தவர் முன்னால் வந்து சொன்னார் உமர் உங்களுக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது நான் இவ்வளவு காலம் அஞ்சு கொண்டிருக்கிறேன் பயந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹுக்கு விருப்பமாக இரண்டே இரண்டு சுஜூக்கள் செய்தால் போதும் என்று யார் முப்பது வருடங்கள் சஹிபுல் புகாரியை படித்துக் கொண்டவர்கள் ரமதானில் முப்பது குரான் சம்பந்தக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குரான் முடிப்பார்கள் அப்படியாப்பட்ட சாலையான மக்கள் அமல் செய்துவிட்டு விவாதம் செய்துவிட்டு கபோல் செய்யப்பட வேண்டுமே என்று பயந்து கொள்வார்கள் மூன்றாவது வகை தக்குவா தக்குவல் அம்பியா இவர் ரசூல் நபிமார்கள் ரசூல்மார்களுடைய தக்குவா அவர்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹை அஞ்சிக் கொண்டே பயந்து கொண்டே இருப்பார்கள் என்னுடைய மௌ ஈமானுடைய மௌத்தாக இருக்க வேண்டும் ஈமான் இல்லாமல் எனக்கு மோட்டு வரக்கூடாது என்று ஒவ்வொரு வினாடிகளும் பயந்து கொண்டே இருப்பார்கள் குரான் எங்களுக்கு நேர்வழி காட்டாமல் தோற்கத்திற்கு நுழைந்து முடியாது சிலருக்கு நேர்வழி காட்டும் சிலரை வழிகேட்டில் கொண்டு போய் சேர்க்கும் யாருக்கு நேர்வழி காட்டும் யாருக்கு வழிகேட்டை காட்டும் குரானுடைய ஆரம்பமே இதை காட்டும் கிடையாது இந்த குரான் நேர்வழி காட்டக்கூடியது தகுவாவுடைய மக்களுக்கு கடமை என்பது கடைசியாக கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை ஆண்டு கிபி ஆணுக்கு பத்தாம் ஆண்டு சல்லமாக அலை வசல்லம் அவர்களுக்கு முகத் கொடுக்கப்பட்டு கிபி ஆணுக்கு முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இஸ்லாம் முகத் கிட்டத்தட்ட பதினோரு பனிரெண்டு வருடங்களுக்கு பின்னால் தான் தொழுகை நோன்போ இது போன்ற முக்கியமான கடமைகள் அமைக்கப்பட்டது அத்தனை வருடங்கள் செல்லமா மலை மக்களுக்கு மத்தியில் தீனுடைய உழைப்பை செய்தார்கள் இஸ்லாத்தை வளர்த்தார்கள் கடமை கடமையாக்கப்படுகிறது அவர்களுக்கு கடமை ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் தேவையான பொருட்களை எடுத்துக் கொள்ளுங்கள் பாஸ்போர்ட் தேவை எஹ்ராமுடைய துணிகள் தேவை அங்கு போனதற்கு முன்னால் விடுதியுடைய செலவினம் சாப்பாடுடைய செலவினம் இப்படி தேவையான அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் ஹஜ்ஜுக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருட்களிலேயே மிகவும் சிறப்புக்குரியது தக்குவாதான் என்ற பெயரை வாங்குவதற்காக வேண்டிய ஹஜ் இருந்தால் அந்த ஹஜ் அல்லாஹால மாட்டாது அல்லாஹுத்தல் அங்கு பார்ப்பதும் தகவாவை தான் குர்பான் அந்த மாட்டினுடைய ஆட்டினுடைய மாமிசமோ இரத்தமோ போய் சேர மாட்டாது நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி என்ற அருத்தாண்டும் கலாசும் தகவாம் துவாவை அம்மாவுடைய அச்சத்தை பயத்தை வழி செய்கிறது அல்லாஹுதல குரான்ல நிறைய சொல்கிறார் இருக்கிறான் அல்லாஹாலுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் இன்னும் தக்குவாதாரிகளை அல்லாஹால நேசிக்கிறான் ومن اتق الله يكفر عنه سيئاته يا الله تعالى خير كلوارو اور عليه قاولي الله تعالى من يدوان ومن يتق الله يجعل له مخرجا يا الله تعالى بين والوارو اور الله تعالى வாழ்க்கையை குறிப்பான் சமனித்த பாவ அல்ல பல அவுன் அழகியும் பலாகும் எந்த தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது எந்த ஒரு கவலையும் கிடையாது கடந்த காலங்களை நினைத்து கவலைப்பட வேண்டிய தேவையும் இல்லை எதிர்காலத்தை நினைத்து பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை தத்துவாதாரிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக பெரும் ஒரு கிஃப்ட் தான் சுவர்க்கம் وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض وعزت للمتقين சுவர்க்கம் ஏழு வானங்கள் பூமியை விட விசாலமானது அந்தளவானது அது தங்குவாதாரங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது சுவர்க்கம் தக்குவாதாரங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது அஞ்சக்கூடியவர்கள் படைப்பினங்களை பார்த்த நாளும் அஞ்ச மாட்டார்கள் அவர்கள் அஞ்சுவதும் அடிப்பணிவதும் அல்லாம் ஒருவனுக்கு மட்டும்தான் அப்துல்லாஹ் அன்பர்கள் ஆர் ரவி அல்லாஹ் அன்பு ஹிட்லர் ஈஜிப்திலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு ஒரு படையை அனுப்ப தீர்மானம் செய்கிறார்கள் ஒரு படையை தயாரிக்கிறார்கள் அதில் பெரும் பெரும் சுகாபாக்கள் இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் என்ற ஒரு சாதியை அந்த படை தளபதியாக நியமனம் செய்தார்கள் பெரும் சகாபாக்கள் அந்த படையில் இருக்கும் போது ஏன் ஒரு சாதியை நியமனம் செய்ய வேண்டும் அதற்கு சமீப காரணங்கள் இருக்கிறது ஏன் போர் நுணுக்கங்களை நன்கறிந்தவர் அதற்கு ஆப்பிரிக்காவுடைய பகுதிகளை நன்கறிந்தவர் அதனால் தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டது தன்னுடைய படையை எடுத்துக்கொண்டு ஆப்பிரிக்காவுடைய செல்கிறார்கள் அங்கு மசோரா செய்கிறார்கள் நாம் என்னுடைய தாவாவுடைய பணியை எப்படி நிறைவேற்றுவது நாம் எப்படி செய்வது அமைப்போம் அப்படி பல பகுதிகளுக்கு பல குழுவாக பிரிந்து செல்வோம் அவர்கள் இடத்தை என்றால் தண்ணீருடைய வசதிகள் வசதிகள் எல்லாம் இடத்தை அங்கே வாழக்கூடிய என்ற சொன்னார்கள் இது மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம் அல்ல இது விசஜந்துகள் கொடூரமான விரசங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் நீங்கள் வேறு இடங்களுக்கு மாறினால் நல்லது சொன்னார்கள் நாம் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து விட்டோம் இந்த இடத்தை விட்டு ஒரு நாளும் நாம் போக மாட்டோம் ஒரு குன்றுக்கு மேலாம் ஏறினார்கள் செய்தார்கள் ஐயோகள் சிவா திருநங்களே திருச்சந்துகளே யாரை கல்யாணம் செய்கிறார்கள் செய்கிறார்கள் நாம் நாம் இங்கு தான் இடத்தை பண்ணுங்கள் மூன்று நாட்கள் அவகாசம் தருகிறோம் மூன்று நாட்களிலேயும் இடத்தை காலி பண்ணவில்லை என்றால் உங்களை நாங்கள் தொலைவு செய்வோம் அவர்களே இருக்கிறார்கள் மூன்று நாட்கள் கடத்தவில்லை அங்கிருந்த அனைத்து மிருகங்களும் விசிஜந்துகளும் அந்த இடத்தை விட்டு மூன்றாவது நாள் இன்று வரை பகுதியில் ஜாமியா அவருடைய இருக்கிறது அங்கக்கூடிய மக்களுடைய கருத்தரங்களை கேட்கும் போது நாமும் அப்படி வாழ வேண்டும் நாம் ஏன் அப்படியான மனிதர்களாக வாழக்கூடாது என்ற எண்ணத்தை எங்களுக்கு முன்னால் தோன்ற வேண்டும் இப்ராஹிம் அலிஸ்லாம் ஹலீலுல்லா அல்லாஹுடைய நிறைவேசன் அவர்கள் தொழுகையில் அழுவார்கள் அந்த அலைகளின் சத்தம் பல மைல்களுக்கு அப்பால் கேட்கும் சொன்னார் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுக்கள் உங்களுக்கு சலாம் சொல்கிறான் நான் ஒரு சதி ஒரு இறைநேசன் இன்னொரு இறைநேசனை பார்த்து பயப்படுவதை இதுதான் முதல் முறை நான் காண்கிறேன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய பாவங்களை நினைத்தால் என்னுடைய இறைநேசனை மறந்து விடுகிறேன் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அவர்கள் பாவத்தை பாவங்கள் அவர்களால் நிகழ முடியாது கொஞ்சம் வேகமாக காட்சி கட்டினால் கட்சியின் பக்கம் நிறைவார்கள் அல்லாஹின் பக்கம் முன்னாக்குவார்கள் அல்லாஹுடைய அதாப் எங்களுக்கு வந்துவிடக் கூடாது ஆயிஷா வகையெல்லாம் சொல்கிறார்கள் அவர்கள் ஏதாவது குளறுபடிகளை கண்டால் முகம் மாறிவிடும் மசிதன் பக்கம் விரைவார்கள் அல்லாஹிடத்தில் கையேந்துவார்கள் ஏன் அல்லாஹுடைய அதாபு எங்களுக்கு வந்துவிடக் கூடாது நான் மீகாயிலை சிரிப்பதை கண்டதே இல்லையே ஏன் அவர் சிரிக்காமல் இருக்கிறார் ஜிபிரில் அலைஹி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யா ரசூலல்லாஹ் மா பஹ்தனி காயி முன்பு குல்ஹத்தின் நார் நரகம் படைக்கப்பட்டதிலிருந்து மீகாயில் இதுவரைக்கும் சிரித்ததே இல்லை மலக்குமார்கள் அல்லாஹை பயப்படுகிறார்கள் ஒவ்வொரு மலக்கும் பயப்படுகிறார்கள் அல்லாஹுடைய தண்டனைக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது அல்லாஹுடைய லாலத்துக்கு நாம் உள்ளாகிவிடக் கூடாது நரத்துக்கு நாம் முதல்ல எங்களை எரிந்துவிடக் கூடாது ஒவ்வொரு மலக்குமார்களும் பயந்து கொண்டிருக்கிறார்கள் கூட தயாரானவர்கள் அந்த சொல்கிறார்கள் லவ் எனக்கு தெரிந்த விடயங்கள் உங்களுக்கு தெரியுமா இருந்தால் குறைவாக இருந்திருப்பீர்கள் அதிகமாக அழுத்திருப்பீர்கள் அதனாலதான் சஹாபாக்கள் இந்த சிறந்த மனிதர்களாக திகழ்ந்தார்கள் அவங்க சொல்வார்கள் உன்னை நான் ஒரு இருக்கக்கூடாதா நான் மனிதனாக படைக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா நான் ஒரு இருக்கக்கூடாதா சொல்வார்கள் நான் என்னை எழுப்பாக்கப்படக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் சொல்வார்கள் மறுக்கடிக்கப்பட்ட ஒரு மனிதனாக நான் இருக்கக்கூடாதா அல்லாஹுவை முழுமையாக வழிபட்டு வாழ்ந்த மக்களே ஒவ்வொரு நிமிடங்களும் அல்லாஹுவை பயந்து கொண்டே இருக்கிறார்கள் ஏன் அல்லாஹு தாலா எங்களை மறுபடியும் எழுப்பினால் கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்வி கணக்கில் நான் தப்பு என தெரியாது ஒவ்வொரு சகாபாக்களும் பயந்தார்கள் உமர் வகையில் அல்லாஹுக்கள் அன்பு மிக சிறந்த ஒரு சகாபி சொர்க்கத்தை நன்மாரை சொல்லப்பட்டவர்கள் அவர்களுடைய அபிப்பிராயத்திற்கு ஏற்ற இருபதுக்கும் மேற்பட்ட குரானுடைய வசனங்கள் அறப்பட்டிருக்கிறது உமருடைய வாக்குகள் அன்பு இரவு நேரத்தில் ஊரை வளம் வருவது வழக்கம் ஒரு நாள் ஒரு வீட்டை கடந்து செல்கிறார்கள் அந்த வீட்டில் ஒரு மனிதர் தொலகையில் குரான் ஓதிக் கொண்டிருக்கிறார் இன்ன அதாப ரப்பிக்க لواقع மா லஹு மின் دافع உங்களுடைய ரப்புடைய அதாபு நிகழ்ந்தே தீரும் அதை யாராலும் தடுக்க முடியாது என்ற வசனத்தை உமர் அல்லாஹ் கேட்டதும் கழுதையில் இருந்து அப்படியே இறங்கினார்கள் உடம்பெல்லாம் நடுநடுங்க ஆரம்பித்தது ஒரு கட்டையை பிடித்துக் கொண்டார்கள் கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கு திரும்பினார்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நோயாளியாக இருந்தார்கள் மக்கள் நோய் விசாரித்து செல்கிறார்கள் ஏன் இவர் நோயாளியாக இருக்கிறார் என்ற காரணம் யாருக்குமே தெரியாது சொல்வார்கள் என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே உமரபி அழுந்து அழுந்தே அவருடைய இரண்டு இரண்டு கண்ணங்களிலேயும் கருப்பு கோடுகள் இருந்தது கண்ணீருடைய மாக்கள் சொன்னார்கள் எனக்கு பின்னால் ஒரு நபி வருவானாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்கக்கூடும் அப்படியாப்பட்ட மனிதனுடைய நிலைமைதான் இது கனிமான சகோதரர்களே ஒரு வீட்டில் ஒரு தாயும் மகளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தாய் சொல்கிறாள் அமீர் மோமியின் இல்லையே பால் தண்ணீர் கொஞ்சம் கலந்துவிடு மகள் சொல்கிறாள் அமீர் மோமியின் இல்லைதான் ஆனால் அல்லாஹு சாலங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் உமரத்தை அல்லாஹும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தாய் உண்மையிலுமே தண்ணீரை கலக்க சொல்லவில்லை மகளை டெஸ்ட் பண்ணி பார்த்தார் என்ன செய்கிறாள் என்று பார்ப்போமே உமர் ரவி அல்லாஹு அன்போ தன்னுடைய மகனை அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்க அந்த பெண் பெண் ஒரே அவர்கள் என்ற ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த பாத்துமா என்ற பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அவர்தான் உமருபுல அப்துல் அசீஸ் ரஹ்மகுல்லா அப்துல் அசீஸ் ரஹ்மகுல்லா அவர்கள் இரண்டாவது உமர் என்று சொல்லப்படும் அவ்வளோ சிறந்த ஒரு ஆட்சியாளர் சிறந்த ஒரு மனிதன் எங்களுடைய செயற்பாடுகள் எங்களுடைய குழந்தைகளுக்கு பரம்பரைக்கே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்னுடைய மனைவிக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் பத்தினித்தனமாக இருங்கள் உங்களுடைய மகரமான பெண்கள் பத்தினித்தனமாக இருப்பார்கள் முஸ்லிமுக்கு தகுதியற்ற விடயங்களை விட்டும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் விபச்சாரம் என்பது கடன் அந்த கடனை நீங்கள் எடுத்துவிட்டால் உங்களுடைய மகரமான யாராவது ஒரு பெண் அந்த கடலில் நிவர்த்தி செய்வார்கள் உங்களுடைய மக்களமான பெண்களின் விபச்சாரம் நடந்தே தீரும் எங்களுடைய செயற்பாடுகள் என்னுடைய பல தலைமுறைகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நாம் அபூசங்களை போன்று இருந்து கொண்டு எங்களுடைய பிள்ளைகள் நபியாக இருக்க வேண்டும் ஆசைப்பட்டால் அது ஒரு நாளும் நடக்க மாட்டாது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது அடிமை திடீரென்று வீட்டுக்குள் வந்து விட்டார் அந்த பெண் உடனே வீட்டுக்குள் ஓடினாள் திரைக்கு அப்பால் இருந்து கேட்டால் என்னுடைய முழு உடம்பையும் பார்த்து விட்டாயா இல்லை நான் முடியை மட்டும்தான் பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் அந்த முடியை முழுவதாக வலித்து கொடுத்தார்கள் அந்நிய ஒரு ஆண் பார்த்த முடிகள் எனக்கு தேவையில்லை சம்பவத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆரம்பத்தில் மிகப்பெரும் செல்வந்தராக இருந்தார்கள் பத்மனாவுடைய குழுக்களின் சாப்பாடுகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் போது ஒரு பேரழகின் மீது பார்வை பட்டுவிட்டது அந்த பெண்ணை பார்த்து கொண்டே இருந்தார்கள் அந்த பெண் சொன்னால் நான் திருமணமானவள் உனக்கு வெக்கம் இல்லையா ஏன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாய் இவர் சொன்னால் அவனுடைய கண்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படியா இதோ நான் வருகிறேன் வீட்டுக்குள்ளால் சென்றால் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் அந்த பெண்ணுடைய சாதிமா ஒரு பிளேட்டோடு வருகிறாள் பிளேட்டுக்கு மேல் ஒரு புடவை போடப்பட்டிருந்தது அந்த புடவையை அகற்றினால் இரண்டு கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் அந்த தப்புவா கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹு தலைவரத்தில் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் கருப்பன் வெள்ளன் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அல்லாஹால உறுதியாக சொல்லிவிட்டான் இன் அக்ரமக்கும் இந்த அக்காக்கும் அல்லாஹருக்கு மிக கண்ணியமானவன் தக்குவா உடையவன் மட்டும்தான் அல்லாஹை அஞ்சக்கூடியவன் மட்டும்தான் பயப்படக்கூடிய அளவாவது நாம் அல்லாஹுக்கு பயப்படுவதில்லை எங்களை சங்காயத்துக்கும் இருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய செயற்பாடுகள் தான் பக்குவமாக இருக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதுகளும் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் இதுவரை மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு கருவி கண்டுபிடிக்கப்படவில்லை மனதில் நாம் என்ன உள்ளத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதையும் அல்லாஹல் நன்கறிந்தவர் தொலகையில் கூட அல்லாஹுடைய பயமற்றி வருவதில்லை தொலகையில் நாம் பற்றி இருக்கிறோம் ஆனால் இதனுடைய உள்ளம் ஒரு உலகத்தை மனம் வந்து கொண்டிருக்கிறது இதனுடைய காரணம் என்ன தெரியுமா உலக மோகமும் மௌத்துடைய நெருப்பு உலக மோகமும் நெருப்பும் இந்த ரெண்டும் மிக பயங்கரமானது நாம் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் இப்படி சிறப்பாதான நன்மைகளை நாம் செய்திருக்கிறோம் இவ்வளவு தொழுகைகளை செய்திருக்கிறோம் இவ்வளவு நோக்கங்களை நோக்கியிருக்கிறோம் என்று ஒரு நாளும் பெருமைப்படவோ சந்தோஷப்படவோ கூடாது இன்னமல் மாலுவில் ஹவாசீம் அமல்கள் அனைத்தும் இறுதி நிலைமைகளை வைத்து தான் முடிவு செய்யப்படும் என்னுடைய கடைசி நேரம் என்னுடைய ரோல் கைப்பற்றப்படக்கூடிய நேரம் எப்படி இருக்குமோ தெரியாது அல்லாஹுக்கு விருப்பமான முறையில் நாம் மகாத்தாகுமோ தெரியாது எனவே நாம் ஒவ்வொருவரும் துவா ஒவ்வொரு நிமிடங்களும் பயந்து கொண்டே இருப்போம் எங்களை சேர்க்கிறியாங்களா ஆமீன் ஆமீன் வாக்குறதா ஆனா அந்த அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்